ஹதீஸ் ஆயிரத்தி நூற்றி ஏழு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வசல்லம் அவர்கள் சுபுகுடைய இரண்டு ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் கூலு ஆமன்னா பில்லாஹி ஒமா உன்சில இலைனா என்ற அல் பக்கர் அத்தியாயத்தில் உள்ள வசனத்தை ஓதுவார்கள் இரண்டாவது ரக்காத்தில் ஆமன்னா பில்லாஹி வஷ்ஹது பி அன்னனா முஸ்லிமூன் என்ற வசனத்தை ஓதுவார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் உள்ள கலிமத்தின் செவா இம்பைனக்கும் என்ற வசனத்தை இரண்டாவது ரக்காத்தில் ஓதுவார்கள் என்று உள்ளது முஸ்லிம் ஏழு இரண்டு ஏழு